அற்புத அற்புதம் எம்மை என்னையாளர் அந்த நற்பொருள் தன்னை இந்நாளிகத்தை வந்து நாட்டி நாட்டிய நேசமயங்கள் நாட்கள நாரணனை காட்டிய வேதங்களை புத்தலே வாட்டமிலா வந்தமிழ் மலை மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் சிந்தகவரன் கடைபொருள் தண்டரன் தொண்டர் குலாவிமி பண்டர்கள் பார் பார்த்தருளும் கொண்டலமேவி தொழும் குடியாருங்கள் கோகுலம் அண்ணனை மகழ்வார் பணிவார் போக்கியதே போற்றம் புனிதாக்கிய கீர்த்தி ராமானுஜனையடைந்தபின் அரங்கன் மலரடிக்காலுத்தவரே தனக்குத்தவராய் கொள்ளுமத்தவர் போத்துமி ராமானுஜனை பேதன் பெத்தபின் மத்தையன் ஒரு பேதமையால் வேத புழலன் நன்னே பிரபணன் நன்னோதி பத்தல்லா மறையின் சுடரொளியார் அவ்விருளை துறந்திலனே உயிரை உடையவன் நாரணன் அறிவாரில் ஞானியர் யோகந்தரன் திருவாய்மொழியன் மணந்தரன் மலரால் புணர்ந்தவன் மார்பன் புறந்தம் பதிதரம் போக்கு நிற்கும் குணந்திகள் குல கொடு பணரம் பெண்கள் வினயத்தடைந்தேட்டேனை வந்தாட்கொண்டவர்கொண்டவத்தானும் மீராமானுசன் தொல்புகழ் சுடர்மை கேழ்ந்தது அத்தாறு நல்ல திசையம் கண்டதிரு நிலம் பாசங்களத்தே இன்னியானிடவம் இணையம் வளர்த்தால் புறந்தானிலையுடை புண்மையினார் கண்ணும் நன்மை செய்யார் பெருந்தேவரை பரவும் பெரியோர் தங்கடல் பிடிய தொடரம் களிர் அண்ணா யானம் திரங்கிய சீரடியை தொடரும் தொடரும் அருள் செறிந்தோர் சிதைந்தோர வந்து இப்படியை தொடரும் ராமானுசாமிக்க பண்டிதனை ஆரங்கம்பால் பரபா பிண்டிலா எங்களை ராமானுசமணிவேந்தரந்தமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேனது உங்கள் வாழ்வத்தாழ்வத்து எண்ணம்பறை வருகந்தால் வத்ததே பவந்தாரணி வத்ததே கூழது குருகமெல்லாம் மதித்த குணத்தினர்க்கு அண்ணாழத்தது நம்மி ராமானுசன் தந்த ஞான தாளம்படைந்தனலம் கொண்ட நாரணன்னையோர்க்கு பாடன் கொடுப்பது கொடுப்பது தந்தவென்னும் சரண் கொடுப்படைந்ததர் மரணப்படவி நித்தமாய் கரணவணங்க வைத்த கரணமிவை உமக்கண்ணன் நிராமானுசன் உயிர்க கரணங்க வைத்திலனேல் அரணார் மத்திவார் ஆரணக்கெண்ணனிகள் சொன்னை ராமானுசனை பணியும் நல்லவர் சீரனில் சென்று பணிந்தது என்னோட கரணங்கள் யாரும் சிதைந்து ராமானுசன் வந்தெடுத்தனையம் பார்த்து என்னை பல்குணத்த உன்னையம் பார்த்து அருள் செய்வது நலன்பால் பின்னையும் பார்க்கில் நலமுடவே பெருங்கருணை தன்னையன் பார்ப்பர் இராமானுஜா உன்னை சார்ந்தவன் சென்னையன் நீ செய்வினை பேர்ந்தது வன்மை ராமானுசாயம் பெருந்தகைய கணந்திய சமய கழகரை அதனைக்கு வைத்தவன் தோய மரணதி தன்னை உள்ளம் வைத்தவன் போல் இருந்த தும்னோருடனே வைத்தவன் என்னை இராமானுசன் மிக்க வன்மை செய்த நாளந்தன் மதவா மதுவிளையன் தன்னை இத்தாரணியோர் காத்தரனாய் உண்மை முறைத்த இராமானுசனை திண்மையல்லால் எனக்கு இல்லை மத்தோர் நிலை தேர்ந்து ஆயரந்தியவரை கூறாடி கொண்டுவரை செந்தலனையவன் மையேறார் குணத்தம்மி ராமானுசன் அவ்வழில் மலையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை சங்கங்களமத்தனே திருவரங்கத்தளத்தாடியம் சங்கமமே முகத்தை மொய்த்தலை கொண்ட விட நின்றிருக்கிலும் மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்ன முத்து நின்ற வளர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுஷா இவை தருளே புணரம் நிறவேங்கடப்பொற்பன் வளர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசா வினைகளை வேர்வறிய வன்மை ராமானுசர்க்கென் கருத்தினியே கள்ளங்கணத்தே கருதலைய வருத்தத்தினால் மிக வஞ்சத்தேந்த திருமகள் காக்கிய என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மி ராமானுசாமத்தோர் பொருள் சுரக்கம் பொருளை இந்த புதலத்தேமைய பிறக்கும் ராமானுஷன் வேரணம் அது கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாரும் உணர்ந்தவன் வையப்படா நிற்பர் வையத்துள்ளார் பரவதி ராமானுஷன் திருநாமன் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் அவர்க்கே எல்லா விடத்திலும் என்னும் எப்போதிலும் என்னும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோழ நன்கொடை அடைக்க அரந்தன் செய்யதாளிகள் பேரின்னுவிராமானுசா இதையும் சீரொன்றிய கருணைக்கு இல்லமாறு தெரிவித்தனானந்தனைய பெறாத விபட்டனானத்து திருவத்தகேத்து ராமானுசன் சீர்முகியேர் கொண்டு வேறம் செய்த மேற்கொண்ட வேட்டை எளிதிலேயுவான் உன்னுடைய கார் கொண்ட வன்மை ராமானுஜா இது கண்டு கொண்டு ராமானுஜன் தன்னை காண்டலவே கண்டு கொண்டு கொல்லவென்னால் விண்டு கொண்டேன் அவன் சீர்வள்ளவாரியை வாய்மடத்தின் கொண்டு கொண்டேன் இன்னும் முத்தன போதிய வேதத்தினுட்பொருளால் அதனை கேட்கு ஜோதியை நாதனுணவரியார் உழல்கின்ற வேதமை தேத்த இராமானுசனை தொழும் விடாதவரே கத்தார் பரவி ராமானுதாய் கருதும் உள்ளம் எவர் அவர் அம்மை நின்னாலும் பெரியவர் பேசிலம் பெரியவர் பேசிலம் தன் குணங்கள் புரிய சொன்னன் மிக்கார் தரியும் வன்கே பேராமானுசன் மறைவேர்ந்துலகில் புரியுணல் ஞானம் பொருந்தாதவரை பொருங்கல் கணனை குறையாள் அதனால் வலிமிக்க சீயமிராமானுசன் பருவாதியராம் புலிமிக்க ரெண்டு இப்புவனத்தில் வந்தமை போத்தோத்தரம் போத்தரம் ராமானுசா நின்புகள் திறந்து வாத்துமனே உச்சீர் தனக்கோர் ஏத்தமென்னே கொண்டிருக்கிறோம் என் மனம் ஏத்தி எண்ணியாத்தில்லாது இதற்கென்கிறவாய் என்னை தஞ்சுவனே பிறவே நீக்கும் திரானை எண்ணி நடத்த அயாள வந்த ராமானுஷகவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்துடையல் வனையார் பிறப்பில் வளர்ந்து வரும் ஆந்தர் மருள் சுரந்தாகமவாதியார்கோர் அவப்பொருள்தான் இருள் சுரந்தைத்தா உலகிருள் நீண்டிய சீரருள் சுரந்த எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம்மி ராமானுசன் மிக்க புண்ணியனேனான் பபரஞ்சிவிலே அடிபாட்டி எண்ணரங்கேள் புலவர் கெண்ணரங்கே தீராமாசுராயின் கண்ணுள்ளம் நெஞ்சுள்ளம் இன்னைய காரணம் கட்டுரை பொருள் பொருள் என்ன பெருவினையை கேட்டு கிழங்கொடு தன் அருள் என்னும் உள்வாள் உருதி வெட்டி களைந்தாருசனன் நம்மை தவறந்தரன் செல்வந்தரவந்தரன் சரியா பிரவிப்பவந்தரன் பரந்தாவனம் திவந்தரும் தேதிலி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்கட்டு உவந்தருந்தேன் அவன் சீவன் யானொன்னு உள்மகிழ்ந்தேன் செய்தேன் அவப்புரணம் பரணம் பரிவீரனான் படையேற்கும் விண்ணின் தளவின்னு வீழளிப்பாடும் விராமானுடன் மண்ணின் தள துதைத்து உய்மறுநாளும் வளர்த்தனை கொண்டவள் வினையால் மிக்கணல் விளையான் கிடைத்தறையான் தளரமளவும் தரித்தும் விழுந்தும் தனிதிரிவேற்கு உலரம் இறைவர் இராமானுசம் தன்னையுத்தவர் செய்யும் தன்னையுத்தால் நயுத்தால் தன்னையுத்தாரண்ணி தன்மையுத்தாரில்ல என்னறிந்து தன்னையுத்தாரை ராமானுஜன் குணம் சார்த்திடுவே இனிய சுவர்க்கத்தே நடுமே இனி நம்பி ராமானுஜன் நம்மிடம் வசத்தே விடுமே சரணம் என்னால் மனமே விடுமே இனிய சுவர்க்கத்தை இன்னுமே அவத்தை பிறப்பில் நடுமேயினி நெஞ்சன் நம்பன் நண்டு உடனடிப்போதும் சீரா

அருவினையன் கையம் தொழுங்கண் கருதிடம் காணம் குடசூழ் வையவிதனில் உன்மன்மையன் பாலன் வளர்ந்தவன் கோமடன் குழந்தார் அண்டவாளன் கிடந்தார் பொன்னாகங்கே தீர்த்து பயிரிழந்து விளைந்திடம் சென்ற இராமானுஜனும் தன்னை விரனாய் களைந்து நல் ஞானம் அளித்தனன் கையில் கணியன் கையில் கணியன் கண்ணனை காட்டி திரளன் உந்தன்மையில் பிறங்கிய சீரன் செய்யல் கரைப்பான் ராமானுஜாயன் செழும் கொண்டிரை பார்க்கடல் கந்தீர்மாய் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுடன் ஞான கொழுந்திருப்பாரை ராமானுஜனை கொழும் பெரியோர் எழுந்திருத்தாரிடம் அடியேனுக்கிருப்பிடம் எழுந்திருப்பார் கடல் கந்தீர்மாய் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுடன் ராமானுஜனை கொழும்

சிந்து செய்து கற்கார் உபதேசமாய் பேசுகின்ற மன்னிய சீரம்பாவில் வைத்திருவாய் பிள்ளையின் அருளார் மந்தோபதேசமாக்கத்தை சிந்த செய்தவரும் கற்கார் உபதேசமாய் பேசுகின்ற மன்னிய பார்த்தால் இகழில் வந்ததன் நெஞ்ச இகழை ஆச்சரியமோதானவர்கள் வாடி அருளை செயல்பாடி தாழ்வாத பெண்குறவாடி பாருமையா அவர்கள் இழைத்தவர்கள் தாம் வாழி செய்யமலை தன்னுடனே ஆழ்வார்கள் வாடி அருளை செயல்பாடி தாழ்வாத பெண்குறவர் தாம் பாருமையா அவர்கள் அவர்கள் தாம் வாழி செய்யமலை தன்னுடனே சேவிகையார் பூதத்தார் பேரார் புகழ்மணி அருள்மாறன் சேரன் தருவாள் தோழி இருவர் தோத்த தலைவாரின் நற்கடைகள் அங்குரைத்தாழ்வார்கள் இந்த உலகில் மாதங்கள் நாள்கள் நம்மை மண்ணுலகோர் தாமறிய இரண்டு சொல்லுவோம் தந்ததையமே

முத்தமிழால் நூல் செய்த நாட்டு முதலாள் வாழ்வெண்ணம் பேரிவர்க்கு பெருமையறிந்திலையோ வேத பெருமை கண்ணில் வாழ்த்த புகழ் மங்கையர்வோன் மாநிலத்தில் வந்துரித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் வாரன் தமிழ் மலைக்கு கார்த்திகையில் கார்த்திகனால் இன்னும் காதலிப்பார் வாழ்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே காண்மிரண்ட காசினியர் வாழ்த்தவள் பாணன் வந்துதைத்தான் அமராகிலான் கத்தலர்பெண் நன்குடனே கொண்டாடும் நாய சீர்மார்களியல் கேட்ட எண்ண மாநிலத்தேர் என்னிதனக்கேத்தமணி துரைக்கேழ்வாமரையோன் தொண்டரடி பொடியாழ்வார் பிறப்பால் நான் இந்தத்தையன் நலத்தக்க சாத்திகை தமது வேத்தா மழை பிரான் பிறந்த நாள் என்ன நல்லவர்கள் கொண்டாடும் தத்தை பாரோரறியப்பாரும் வேதம் தமிழ் செய்தார் நாதன் அவரை தாசே விசாகத்திற்கொப்பருணார் உண்டோ ஜனகோபற்கொப்பருளோ திருவாய் மொழி கொப்போ தெங்குருவை கொண்டோ உருவாதனிலோவைகாசே தமிழில் உரைக்கே பல்லாண்டு பாடியா ஆயிரத்தில் நம்பெரியாள் வார் வந்துதைத்தார் ஆனிரண்ணில் சோதி எப்போதும் சிந்தித்தாசனத்தில் மற்றுள்ளாழ்வார்கள் தங்களார் வத்தளவுதான் வெள்ளிபுத்தோர் பட்டர்விழான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் ஆழ்வார்கள் அதிரப்பல்லாண்டானோமென்ன வருவோர் உள்ளதற்கெல்லாம் சொல்காய் தான் மங்களமாதோதர பல்லாண்டக்கு ஒப்பதோர் கலைதான் அவர்கள் பயில் பயிரல்லி உணர்ந்து ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் ஆழ்வார் வாழ்வாக வந்திருக்க மாதங்கள் நாள்கள் தமிழ் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் திருவாடி போக பக்காக வண்ணா இங்காண்டாள் அவதரித்தார் கோவன் தன்னை கண்டு ஆழ்வார் திருவாடி திருமகளாழ்வார் பெண் பிள்ளையார் ஆண்டாள் பிறந்தார் திருவாடி பூரத்தின் உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாயுடைய சந்ததியார் ஆழ்வார்கள் தந்தையலை இஞ்சினர்க்கன் தந்தையலாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மதுரகமே இவ்வுலகில் வந்துதைத்த சீராரன் சித்திரையில் சித்திரன் ஆறுலகில் மத்துள்ளாழ்வார்கள் வந்து நாள்களில் உத்தரவக்கென் மந்திரத்தின் அத்திரமாம் தாங்கள் வேந்த திருவாதிரனால் என்னையன வெண்ணிறனக்க தன்னாவதுகின்றேன் பிறப்பால் நாள் செய்யும் கொண்டாடும் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த

உருவாமல் எப்பொழுதும் பெய்த மன்னார் இவ்வுலகில் தோன்றியர் மன்னமிகு கட்சி நல்லதாமை புலையலோர் சீர்கழி அந்தோன்னியவோர் நன்னெறியோரே இந்த பக்தி எழில்மாறன் பட்டர் விரான் வாய்ந்துளித்த ஊர்கள் சீராரன் மின்னை பக்தர் செல்வத்திருக்கோர் ஏறார் பெரும்போதோரன் பாரில் மையாறு மாண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசர் தோன்றிய ஊர் இங்கு ஆழ்வார்கள் தம் அருளைச் செயலத்தம் தாழ்வாது வெண்ணி அவைதான் ஏழ்வாது அவர்கள் செய்தம் யாக்கியை வருளெல்லாம் மையமறிய பகர்வோம் ஆழ்வார் களையம் அருளை செயல் களையம் தாழ்வாது நினைப்பவர்கள் அருளை

நம்பெருமான் பேரட்டினாட்டினை பொருளார் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த எம்பெருமானார் இதற்கு பேரட்டினாட்டினை பொருளார் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலினால் நஞ்சியர் பிள்ளை பிள்ளார் வடக்கு திருவாய் மொழியை காத்த மணவாளர் பிறவே பிள்ளார் முதலானார் செய்தருளர் அந்த வியாக்கீரன் நாதோருவாய் திருக்குறுகை பிரான் பிள்ளார் இதிராசர் பேருள்ளார் மாறன் மறைப்பொருளை உரைத்தது இந்த விதமானாயிரம் நாயகர்கள் தாம் புகழம் வேதாந்தி நஞ்சியர் தாம் மாறன் மறைப்பொருளையாய் துரைத்தது ஏரன் பரிநாயிரம் நல்லருளாலே பின் பிள்ளை மாறன் மறைப்பொருளை சொன்னது இருபத்தி நாலாயிரம் பிள்ளை செப்பனில் அன்னை வள்ளல் படத்து தேவேரி பிள்ளை மாறன் மறைப்பொருள் உரைத்தது இருபத்தி கொடுப்பட்டாரான் பிள்ளை செப்பனரி தன்னை வள்ளல் வடக்கு திருவேதி அழகிய மணவாள சேயர் பின்போடன் கத்தறிந்த மறையின் பொருள் உரைத்தது ஏழமில் பன்னீரான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரியா யாக்கி பொருளை ஆரியர் கட்டி போர் அருளை செயலாய் தரிந்து செய்தீர்கள் நாளிரண்டுக்கு தம்பி மண்ணு மணவாளமுனி செய்யமவை தாமும் சிறார் வடக்கு பின்னதனை தாங்கவர் பெற்றார் சிறியார் பிள்ளை தாங்களத்தான் தன்னகனாத்தன் பாங்குளவே ஆரோர் பிள்ளை கவர்தாம் நல்ல மகனார் கவர்தாம் மேலோர் கீர்ந்தார் அவரே மிக்க நம்மாழ்வார் நஞ்சியன் நம்பிள்ளை என்பர் அவனமே தத்தலையோ திருநாமங்கள் தான் என்ன ஏத்ததனை சொல்லுவான் நம்மாழ்வார் நஞ்சீரன் நம்பிள்ளை அன்பர் அவனமே தத்தலையோ திருநாமங்கள் தான் என்ன நெஞ்ச ஏத்ததனை சொல்லுவேன் கந்தாடை தோழப்பர்தம் முகப்பார் என்ன உலகாரியனோ என்ன உலகாரிய நம்ப நம்பிள்ளை தோங்கி

உன்னைக்கில்லை புகழ் முடம்பல் அண்ணனுலகா சிறியான் இன்னருளால் செய்த கடையாவை சேவை உன்னைக்கில்லை புகழல்லை பார்த்தனையப்போ புளிந்த வசனங்கள் தம்மை மிகக்கொண்டு கத்தோர் தம்மை மின்னறியாத சமைத்தவரே ஸ்ரீவசன பூரணம் நம்பர் இக்கலை கிட்டார் ஆர்வசன பூசணத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார் ஆறது சொன்னேன் ஒருவர் உண்டாகிய அத்தனை தாள் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோது உங்களுக்கு சொல்லுகின்றேன் மையகுருவன் நன்பாய் செய்யலையா மகன பூரணத்தினால் பொருளை கத்தலக்கான் நிலையில் பொருளை பொருளை கல்லாத தாமடையோர் கேட்டக்கால் மிச்சம் மத்தியத்தராயிர் மத்தியத்தராயிர் மதாபவதனத்தன் கொண்டு செப்பிய நண்பன் அன்பண்ணில்லாதார் அன்பது அன்பார் செய்தாளையாடு தானழைக்க வேண்டுகிறார் ஆதலால் அன்னார் அவர்கள் திருநாள் விவை நன்னாகவே உடையனார் உடுவையடைந்த திருமாநகர் கொள்ளுடன் தானே வைகுந்தன் ஞானவனட்டான விவை நன்னாகவே உடையனார் குருவையடைந்த தேனார் கமலா திருமாமகள் கொள்ளன் தானே வைகுந்தன் உங்குரக்கள் தம்பதத்தேவை அன்பு தன்னை இந்த மாநில செய்த உபகாரமானது உலதாக நஞ்சு தன்னில் பொருந்த காட்டாரு இருத்தலன் எனக்கு தான் நடிமை செய்வது வணங்காது சொல்லுகிறது பதிலாக மதிலாச ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு ஆச்சாரியன் சிச்சனாரி இறைப்பேன் பேசாரன் சிச்சனவன் ஆசையுடன் நோக்கும் அவனும் நுண்ணறிவை கேட்டு வைத்த ஆர்க்கவன் திருமான் பிறந்து வத்திரன்பதோ பத்து நம்மளை காண அறிவுகள் செய் அந்நிலையன் நெஞ்சே ஊனவள எப்பொழுதும் ஓர்கள் அனைவரும் பண்ணா சுரத்தா நன்னறி சேரார்த்திகளும் ஆத்திகனாத்திகனமாத்திருந்து உன்னவரும் பின்னவரும் ஊர்கரணிட்டு நடு சொன்னவரும் நாளும் தொடரமணமுள்ளதன்னை நன்னீரப்பதற்கு நல்ல மனமொன்றாண்மயம் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமறிவே யார் சேர்த்து சேர்ந்திருப்பதொன்னக்க குடியிருப்பார்க்கு குணமதேயான் செய்து கொண்டு பொழிந்த பிரதப்பாமல் கேட்டு சொல்லி இது உபதேச பொழிந்த பிரதப்பாமல் பின்னோராமதனை பேசாதோப்பினோரே சொல்லி இறை சொத்த சரவா மாயனக்கென்பல் நல்ல ராமானுஜன் மனத்தை நின்னவன் வந்திருப்பிடம் எந்தனைய தொல்ல தனக்கின் புறவிடம் மாடுரஞ்சோழம் புறப்பிடம் மாயனை கண்டோரம் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஜன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிலைய தொல்ல தனக்கின் புறவிடத்திரோமா என்ன விடத்து வெண்பத்துடா உடல் கேட்க அன்பு திருக்கும் வழி என்னையாக்கி என்னவெம்பிடத்தென்பத்தொழாய் உடல்தோறும் பிறந்திரன் என்னறியலும் சொல்லுவதொன்று உன் தொண்டர்களுக்கு அன்பு திருக்கும்படி என்னையாக்கி அங்காய் வயல் தன்னரங்கள் அணியாக நண்டம் பங்கையார் மாமலர் அவைய அண்ணா தலை துணைஞ்சே பொங்கியது ராமானுஜன் அழைப்போ மன்னவர் தலை துணைஞ்சே பொங்கியது ராமானுஜன் அழைப்போ மன்னவர் மன்னமாக புகழ்ந்தியமாக புகழ்வழிந்த பாவண்டு அடிபணிந்து இந்த வல்லோர் தாம் மன்னவன் வைரவாழ சரணாரலிங்கம் நாம் அன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரமொழி மூவாயிரம் பல்லாண்டு செல்வாள் மணிவண்ணா உண்மையபடி செப்பிருக்காத்து அடியோமோடன் நின்னோடும் திருவியாயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமார்பினில் வாழின் மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையில் சுடாழியம் பல்லாண்டு பல்லாண்டு புருவாச்சாரியார்கள் பாதமர்த்தார்கள் கோல்மார் பாதவரை கொண்டுடீர்ந்தே எழுதருமாயாலத்து இன்பமத்து வாழும் தெருந்தருமாறு சிவனைத்து புருவாச்சாரியார்கள் பாதமர்த்தார்கள் கோல்மார் பாதவரை கொண்டுடீர் സമത്ത് വാഴ ഇമ്പദേശ രത്തിനാള് തന്നെ സിദ്ധ തന്നെ ഇന്നറുളക്കാകി സതിരാഗവാണ്ടിട நானிலத்திலே போயிருக்க ஒன்னம் குறையில் ஓதினார் அடிசே ராமானுஜன் தாள் வாழிசை வாழி வாழி சுழிவரைத்த நீர் பொண்ணு தென்னரங்கன் தன்னை வழிபடைத்தவாளன் வலி திருநாடுவாயிருப்புழல் வாழி திருநாட்டு தென்குருகோர் வாழி திருநாட்டு சிட்ட தமர் வாழி வாழி சடகோபனிட்ட தமிழ் பாதிசை மங்கை நகர் வாழி வன்குடையலூர் வாழி செங்கையருள் மாடி சீர் வாழி பொங்கு புனல் மண்ணை துறை வாழி வாழி பரகால நெஞ்சில் தமிழ் பாதிசை வாழியர் ஆழியரோ தென் குருகை வாழியரோ தென் புதுவை தென் குறையல் மாநகர ஆழியரோ தக்கோர் தடம் சூழ் பெரும்போதோர் முக்கோல் பிடித்த வழியை கடத்தும் ராமானுதன் புகழ்பாடு அல்லா வழியை கடத்தல் எனக்கு மாயவாதி பிறந்தவன் கண்டு தஞ்சை தருவன் மனிதர்கள் தொண்டர் குழல் பாலன் குணமுனிவன் கோயில் நீதிவாழ் என மண்ணுயிர்கள் மணால ङ्गव्यापिने भूया सागिरो शिवं श्रीरङ्गीमण शिवं श्रीरङ्गीमण मणिरं सम्बद्धया नमः श्रीशैला

பாரந்திருவாய் படைப்புருளை தேரும்படி உரைக்கும் சேர் செய்யலாம் அரைப்பாடினை வாழிய சேரவாழிய வியவார் வம்புகளோலம் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையனேந்திய கோலம் வாழிய கருணபங்கிய கண்டினை வாழிய புயலாதார் அடியார்கள் வாழர் வாழ சடகோபன் தந்தவே நாள் வாழ கடல் சோழ்ந்தான் வாழ உணவாழமாமையே இன்னவர்களோ நித்யாசே நித்யாங்கல